बीतो भूभरतः किमम्बभरतः किं वावनात् पावनात् त्रस्तोऽहम् सगरान्ववायतपुरा तातः कुतः शोचति மூணு தலைமுறைக்கு முன்னாடி மதித்த அறுபது அறுபதனாயிரம் பேர்களை கரையேற்றுவதற்காக தேவலோகத்தில் இருந்த ஜங்க கொண்டு வந்த பகீரதன் பிறந்த வோஷம் இல்லையானான் யாரோ எப்போ மறிக்கவர்களை கரையத்தை எத்தனை மணின புண்ணியபுருஷனுடைய வம்சம் உயிரோட இருக்கிற அப்பாவுக்காக நான் இந்த காரியம் செய்ய முடியாதா அது சின்ன காரியம் என்னமோ பெரிசா சொன்னேனாவா யாரு சொல்லுவாள் சுவாமி தான் சொல்லுவாள் ராமன் தான் சொல்லுவாள் ராமனை நினைக்கிறவாளுக்கு தான் அப்படி சொல்லணும்னு தோணும் ஒருத்தருக்கும் தோணாது அதுக்காக தான் ராமாயணம் கேட்கறது ராமா ராமான்னு ராமனை பதிக்கிறது அப்படி கேட்டு கேட்டு படிச்சு படிச்சு அப்படி அந்த குழவி கொட்டி கொட்டி குட்டி முழுவ குழவியா பண்ணிவிடும் பாருங்க அது மாதிரி படிச்சு கேட்க கேட்க கேட்க பத்து பொய் சொல்லணும் ரெண்டு பொய்ய போய் அப்புறம் அப்படியே குறைஞ்சு கடைசியில சத்தியத்துல வந்து நின்றுவார் சத்தியம் அத்தனை பெருஷம் சத்தியவாதி ததவுச்சா சத்தியவாதி கொடுத்தான்ங்கிறார் சத்தியவாதியான திகரவன் கைகை கேட்ட வரணி பரதனுக்கு ராஜ்யம் சுவாமியை தண்டக அனுப்பணும்னு சொன்னாள் அதே மாதிரி ஆஹான்னு சொல்ல சுவாமி தீனனாய் காட்டுக்கு பரப்பிட்டு போயிட்டாள் காட்டுக்கு புறப்பட்டு போனதே தசரதன் ஜீவன தியாகம் பண்ணினான் பிராணான் அந்த சாபத்தை நினைச்சிருந்து ராஜா உயிரை விட்டாளா உயிர் பரதன் வந்து ஔத்வதீகமான கர்மாவத்தி சுவாமியை போய் பிரார்த்திச்சு பாதுகாக்கணும்னு நந்தி கிராமத்துல பட்டாபிஷேகம் சுவாமி பஞ்சவட்டியில போய் வசிச்சு பஞ்சவடியில போய் வசிக்கிற காலத்துல துஷ்டரான ராவணன் வந்து தேவி அபகன் தேவியை அபகரிச்சு ராவணன் தூக்கிட்டு போனதே தேவியை தேடிக்கிட்டு லட்சுமணமா பறந்து போனாளா போற இடத்து போற வழியில ஜட்டாயுவை கண்டாள் ஜட்டாயுனுடைய பாக்கியம் என்னன்னா தேவி சுவாமியும் லட்சுமணன் ரெண்டு பேரும் தர்ப்பணம் பண்ணினாள் ஜட்டாயு பிராணஜேஷோ பாதிதா அளவினாலாம் ஜட்டாயுக்கு என்ன பாக்கியம் தசரதன் அலறினான் பாக்கியத்தை தசரதன் கதறினான் நே மனுஷா தேவாத்தே முகம் தட்சந்தி ராமஸ்ய वर्षे என் குழந்தை ராமனை பார்க்காம நான் காலமாறேனே பன்னெண்டாவது வருஷம் என் குழந்தை அயோத்திக்கு வரப்போறான் ராமன் தசரதர் இப்படி அலறினார்னு வால்மீகி சொன்னார் அப்பொழுது மந்தஹாச முகமும் மங்கள கட்டாட்சமும் மகர குண்டலமும் ரத்ன கிரீடமும் கருத்த கேசமும் இருந்த பாலமும் உன்னத நாசிகையும் செவந்த நேத்திரமும் உள்ள என் பிரபுனுடைய முகத்தை தரிசனம் பண்ண போறாளே அயோத்தியா அவர்கள்லாம் மனிதர்கள் அல்ல தேவர்கள் நதே மனுஷியா தேவாஸ்தே ஏ சாரு சுபகுண்டலம் முகம் திரட்சந்தி நாமசிய வருஷே பஞ்சதசே புனக பதினஞ்சாவது வருஷத்துல பார்க்க போறாளே என் குழந்தை முகத்தை அவெல்லாம் மனிதர்கள் அல்ல தேவர்கள் நான் பார்க்காம போறேனேன்னு ராஜா கதறினாள் அப்படி தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் கடைசி காலத்துல சுவாமி போய் கட்டி அடைச்சு ஜட்டாயுவே யாகதிர்யஜீலானாம் वीनाम् या च या च பூமி பிரதாயினா கொல்ல புண்ணிய லோகங்கள்லாம் அவனை கொள்ள விட்டுட்டேங்கிறாள் ஜட்டாயு பார்த்து ஜட்டாயுனுடைய பாக்கியம் அது மட்டுமா ஜெகன் மாதாவான தேவி போய் கட்டிக்கின்னு கதறி விட்டாள்னு சொல்லிவிட்டார் வால்மீகி ஜட்டாயுவே ஜட்டாயுனுடைய பாக்கியத்தை நினைச்சா ஒரு பட்சி ஜாதி எந்த ஜாதியா இருந்தா என்ன பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆயிட்டாள் பரோபகார சிந்தை பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரம் சத்கதி அவர் சுவாமி லக்ஷ்மணன் சம்ஸ்காரம் தர்ப்பணம் அதான் பாக்கியம் தர்மத்தினுடைய பெருமை அது ராமச்சரித்திரம் இன்னைக்கு நடக்கிற போது ராஜாஜி வந்தது வால்மீகி வந்தா போல அன்னைக்கு ராமாயணம் நடக்கிற போது உண்டான கோவில வெள்ளிக்கிழமை என்ற தினம் அவர்கள் பேசினார்கள் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கூட புரியும் அப்படி இப்ப புரிய முடியாது சொல்றாள் விஸ்வாமித்ரன் மகாலட்சுமியான சீதையை ராமனுக்கு ராமனோட சேர்த்து வச்சார் பிறகு மறுபடியும் ஹனுமார் கண்டுபிடிச்சு கொடுத்தால் அவ ரெண்டு பேர்லயும் மறக்கப்படாது எங்கேயோ சுந்தரகாண்டம் இருக்கு எங்கேயோ இருக்கு பாலகாண்டம் இது தோணுமா மனசுக்கு கதை எல்லாம் இருக்கு ஒரே கடையில பூ புலி உளுத்தம்பருப்பு கடுகு அழகா கொடுத்து தூக்கி அன்னைக்கு அவ சொன்னால் அவர்கள் இருந்து வரபொழுது அது அமிர்தமா தான் வருது அவர்கள் வாக்கால் செல்லும் பேசணும் என்ன அவ ராமச்சரித்திரம் நடக்கிற சமயமாயும் இருக்க அது ஒரு நியம் அவ வாக்கால சில நிமிஷம் பேசின உடனே நான் சீக்கிரமா பூர்த்தி பண்ணி சும்மா சொல்றேன் கடைசியில அம்பாளை சுவாமி உபாசிக்க போறாள் கிருஷ்ணன் இது பல புராணங்கள்ல இருக்கு தேவி பாகவதத்துல மட்டும் இல்லை அம்பாள் ஆராதிச்ச வைபவம் இடமேலேயே வந்து எல்லாரும் பார்க்க முடியாது வரணும் கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட எல்லாரும் பார்க்கல அவளை எனக்கே அவளை பார்த்தா சந்தோஷம் இருக்கா அதனால நீ கிட்ட வந்தா இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு வரும் பார்த்துட்டு போகலாம் பெரியவாயிருக்கு வந்தால் வெறிக்கடிக்க வேண்டிய ஒரு வழக்கமாக போச்சு அதுக்காக ஏதாவது பேசணும்னு சொல்கிறாரு அவள் இதுக்கு இவ்வளோ நேரம் சொன்னேன் யோசனை கேட்ட பிற்பாடு வேற என்ன இன்னும் நீதி நிற்கவில்லை எல்லாம் சரியாயிருக்கு அம்பாள் மகாலட்சுமி சீதாதேவி பார்வதி தமயந்தி அதோடு யோகமும் சேர்த்தேன் இப்போ எல்லாரையும் நினைச்சா போதும் நம்முடைய மனம் சுத்தமாக போதும் ஒன்றும் நீங்கள் மந்திரம் கற்றுக்க வேண்டியதில்லை அதுக்காக ஒன்றும் தண்ணியை யாரும் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஓமம் வளர்க்க வேண்டியதில்லை இந்த நம்முடைய வேட்பு ஸ்திரீகளாக பாதிக்கக்கூடிய வேலைகளை நம்முடைய புராணங்களில் கேட்கக்கூடிய நான் மனசு நினைத்தால் போல் மன்றம் இது அப்படிப்பட்ட மந்திரத்தை நான் இன்னும் சொல்லணும்னு நினைச்சிருந்த ஆரம்பிக்கல என்னமோ அவளை கண்டதே இது சொல்லணும்னு தோன்றுறது எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு அவ பிரார்த்திச்சா எல்லாரும் க்ஷேமமா இருப்பாள் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை எல்லா தேவியும் தான் இன்னைக்கு சரித்திரம் சொல்றது அந்த நினப்புள்ளவாள் வாழவர்கள் அவர்களுடைய நினப்புக்கு தகுந்தபடி சுகன்ய ஸ்தோத்திரம் பண்ணின அந்த அம்பாள் வந்து நீ மகாலட்சுமியாக இருக்கு சரஸ்வதியாக இருக்கு பார்வதியாக இருக்கு எல்லா ரூபமாயும் இருக்கிற தேவத்தை ஒன்று தான் என்று சொன்ன அந்த ஸ்தலத்தினாக அவள் வந்தால் ராமச்சரித்திரம் சொல்றவர்கள் வந்தாள் அது அவளுக்கு நலச்சரித்திரத்துல ரொம்ப பிரியம் அந்த நலச்சரித்திரமும் இன்னைக்கு சொல்ல முடியாது என்னன்னு பதினோரு பதிவிரத்தைகள் கொண்டு போது அவ வந்ததுனாலே பத்தி பத்தியும் சொல்ல முடியாது இருந்தது அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் இருக்கு எல்லாரும் கஷமத்தை அடைவார் சுவாமிக்கு அதான் நாம் பிரார்த்திக்கலாம் ஆயுஷுக்கு சத்கதிய கிருத்வோர்வதை ததः दैहिकम् राम लक्ष्मणो निर्गतौ ततः बन्धम् खादयित्रादौ शापाच्चामोदयत् प्रभुः கபந்தன சாபத்துல இருந்தும் கரையத்தினால் சுவாமிங்கிறார் என்ன மங்களமான சப்தம் பாருங்க கபந்தன வதம் பண்ணினாள்னு சொல்லல கபந்தன சாபத்திலேருந்து கரையேற்றினாள்ங்கிறார் அதான் நம்ம மதத்துல யாரையாவது ஒருத்தனை தெய்வம் வதம் பண்ணினா கூட அவனுடைய பாபத்தை போக்கி க்ஷேமத்தை கொடுத்தாடுனார் இல்லவனா தெய்வம் கெடுக்கும் ஒருத்தனே தெய்வத்துக்கு எல்லாரும் ஒண்ணுதானே கபந்தம் உணர்ந்து விட்டால் தேவியை காணாமல் அப்படி பிராந்தனை போல சுவாமி காட்டினார் ஸ்ரீசங்கினாம் பிரசன் சகாரா சொன்னாள் அன்பு வச்ச வஸ்து காணாம போனா இப்படித்தான் உலகம் கத்தும்னு காண்பிச்சாளா ஒரு இடத்துல அன்பை ரொம்ப வச்சுக்கிட்டோம்னா அந்த வஸ்துவை காணாத போனா இப்படித்தான் உலகங்கள்லாம் கண்ணால ஜாமுன்னு உலகத்துக்கு காட்டினாளா அன்புன்னா மனைவியின் இடத்துல வச்ச அன்பு மாதிரி அன்பு இன்னொரு இடத்துல வைக்க முடியுமோ அந்த அன்புக்கு பாத்திரமான மனைவியை காணாதே சுவாமி புலம்பி விட்டார் இந்த இடத்த பௌஜன் மகாராஜா எழுத மாட்டேன்னு விட்டார் சுவாமி அழுதாள்னு எழுத மாட்டேன்னா மந்திரிகள்லாம் ஏன்னு கேட்டால் என் ராமச்சரித்திரத்தை படிக்கிற வாழ்க்கெல்லாம் துக்கம் போயிடுது கேட்கிற வாழ்க்கெல்லாம் துக்கம் போயிடுது அப்படி இருக்கிற போது அவன் அழுதான்னு நான் அழுவேனான்னார் வால்மீகி எழுதியிருக்காரே சர்க்கம் சர்க்கமானார் அவர் பாம்பு புத்திர பிறந்தவர் கல்லஞ்சிக்காரர் எழுதிவிட்டார் நான் எழுத மாட்டேன் வால்மீகி कठोरचेता वल्मीकजन्म मुनिदेव கட்டோரச்சேதா அவர் சாமுத்திரத்துல பிறந்தவர் கல்நெஞ்சுக்காரர் அவர் எழுதிட்டார் நான் எழுத மாட்டேன் போஜன் மகாராஜா ராஜாக்கள்னா ராமச்சரித்திரத்தை அனுபவிச்சிருக்காள் தரித்திரனுக்கு ராமாயணத்தை கண்டா பிடிக்கல பஜிக்க மாட்டேங்கிறான் ராமனே ராமனை பஜிக்காம இருக்கலாமா அப்படி ஒரு தெய்வம் உண்டா உலகத்துல சுவாமி ரொம்ப புலம்பி விட்டார் வால்மீகி சொன்னார் இப்படி புலம்பினாரே இதுக்கு என்ன பலம்னார் லட்சுமணன் அழவிட்டாரே அதான் பலம்னார் லட்சுமணனை கதற அடிச்சு அவன் கதறத பார்த்து இவரும் கதறினாரா ஸ்வராஜபுத்திர பிரியயாரினா உத்தமையான மனைவி இல்லாதவனுடைய நிலையை சுவாமி காட்டினாலாம் உலகத்துக்கு என்ன மனைவியை போல இன்னொருத்தர் பணியோட பண்ண முடியுமா அன்ப காட்ட முடியுமா ஸ்திரிய தேகேஷு நவிசேஷோஸ்தி கருகிச்சது ஸ்திரீக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசம் இல்லை அதனாலதான் வந்து சம்பாதிச்ச பொருளை மனைவி கையில ஜெய்நாம் நியோஜயத்தை நான் ஒன்பதாவது அத்தியாயத்தை படிச்சு பார்க்கணும் மனுஸ்மிருதியை நம்ம ஆங்கிலத்திலையும் வியாக்கியானம் இருக்கு தமிழ்லையும் இருக்கு சம்ஸ்கிருதிலையும் இருக்கு தனசிய சங்கிரக செய்வ யயே நாம் நியோஜயேது இப்படி எல்லாம் கொண்டு போய் சொல்றார் செலவும் அவாகையால பண்ண சொல்லு எடுத்து அவாலே உள்ள வைக்க சொல்லு ஒன்று சொல்றாரு பல காரணங்கள் உண்டு அப்படி மனு சொன்னதற்கு காரணம் வேதம் போய் மனு ஏதாவது கொஞ்சம் சொல்லி இருந்தா அதெல்லாம் மருந்துன்னு உண்டு எத்வை கிஞ்ச சொல்லிவிட்டார் மனு அப்படி சொல்லியிருக்கார் சுவாமி ஒரு உத்தமையை விட்டு பிரிந்தவனுடைய நிலையை உலகத்துக்கு காட்டுவதற்காக கதறி விட்டாள் கதறி என்ன சொன்னாள் லட்சுமணான்னு கூப்பிட்டாள் என்னப்படாவது பாப்பிய நீ உலகத்துல பாத்திருக்கியாள் சமத்விபோத்கிருதகர்மகாரி சோகேன சோகோதி பரம்பராயா பிந்தன்மே ஹிருதயம் மனச்ச பூர்வம் மயா நூனமதீட்சிதானி பாபானி கர்மாணி அசகிருதானி तत्रायमद्यापतितो துக்கம் யதஹம் விஷாமி என்ன சுவாமி வாக்கால லட்சுமணனை பார்த்து லட்சுமண நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்னியே த்விதீயோஸ்தின்னார் ரெண்டாவது பேர் வழி நீ பாத்துருக்க முடியாதுடா நான் ரொம்ப பாபிடா லட்சுமண கஷ்டம் வருவதுண்டு உலகத்துல படிக்கட்டு கட்டினா போல எனக்கு வந்தா போல வராதுடா லட்சுமண என்னுடைய ஹிருதயத்தையும் மனசுக்கு இருப்படம் ஹிருதயம் இந்த தாமர முக்கு போன்ற ஒரு வஸ்து அது மேல இருக்குது மனசு இந்த ரெண்டையும் கொண்டு வருகிறார் மேல மேல வருதுடா கஷ்டம் எனக்கு இதுக்கு என்ன காரணம் தெரியுமா லட்சுமணா ஜென்மாந்தரத்துல நான் பாபம் பண்ணிருக்கேன் தம்பதிகளை பிரிச்சு வச்சிருக்கேன்டா தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறது பெரிய பாபமா செவுக்கு வைக்கணுமா பாபாணி கர்மாணி அசகிருத்தானி சத்ராய மத்யா விபாகா மேல மேல வருகிறா கஷ்டம் தம்பதிகளை பிரிச்சு வச்ச பாபம் என்ன பாதிக்கிறது லட்சுமணான்னு சொல்லிவிட்டு இந்த உத்தமி பக்கத்துல இருந்த பொழுது சகல துக்கமும் மறந்திருந்தது இப்பொழுது அத்தனை துக்கமும் என்ன அறிக்கை எடுக்கிறா லட்சுமணா தள்ளாளா ராஜ்யபாஜா सर्वशोकवेदम् ஆரூதயந்தி பிரவிந்திதானி அத்தலக்கிரமம் இன்றைய தினம் என்ன வந்து பாதிக்கிறது லட்சுமணர் என்னமா பாதிக்கிறது தெரியுமா சர்வம் துக்கம் மம லக்ஷ்மணேனம் சாந்தம் ஷரீரே வனதேத்யசூன்யம் ஸ்ரீயா புனரப்யுதீர்ணம் காற்றை திவாக்னி கட்டையில நீ பிடிச்சுக்கிறா போல பிடிச்சுக்கிறதுரா லட்சுமண எல்லா துக்கமும் என்ன பாதிக்கிறதுரா ஒரு சப்தம் படிக்கவே முடியாது ராமாயணத்துல ஆமா படிச்சா நம்ம துக்கங்களாம் அப்படி சுவாமி புலம்பி தள்ளிவிட்டார் ஒரு உத்தமையான மனைவியினுடைய பெருமையை எடுத்து சொல்லணும்னா சுவாமி ராமனை தவிர வேறு யாரும் சொல்ல முடியும் அப்படி சுவாமி ஒரு சப்தம் கதறிவிட்டாள் ராமச்சரித்திரத்துல அப்படி சுவாமி புலம்பி சமந்தனுக்கு சத்கதியை கொடுத்து அவன் தேவலோகத்துக்கு போற பொழுது விமானத்துல இருந்து துஷ்டராஜியை நிகிரகம் பண்ணி தர்மாத்மாவான சுக்ரீவனை சத்தியம் பண்ணிவோன்னு சுக்ரீவோ நாம தர்மாத்மா நிர்வாச்சானா சத்தியம் ஸ்தானத்துல இருந்து சொன்னானாம் சுக்ரீவன் யோக்கியன் வாலி துஷ்டன் வாலிய நிகிரகம் பண்ணுங்கள் சுக்ரீவன் சட்சியம் பண்ணி கொள்ளுங்கள்னு சொன்னானாம் அந்த வார்த்தையை கேட்டுனா சுவாமி போய் சட்சியம் பண்ணிண்டாராம் என்னமோ வாலியை பத்தி அவன் செஞ்சது தப்பா விசாரிக்காம சுவாமி விலம் பண்ணி பிள்ளை எல்லாம் நல்ல சாட்சியை கேட்டுனா இத்தனை காரியம் பண்ணியிருக்காள் இல்லாமனா அந்த விமானம் கீழே வெடிச்சு விழுந்திருக்கான் அவன் போய் சொல்லியிருந்தாங்க விமானத்துல எல்லாம் ஏறிண்டு உட்காந்துருக்கான் அவன் அவனே சொன்னான் மதி சாட்சியம் நான் புத்திசாட்சியம் பண்ண உதவி பண்ண போறேன் புத்தினால உதவி பண்ண போறேன் ராமா உங்களுக்கு இப்போ நான் சொல்ற வார்த்தை சரியா ஆகாது நான் விமானத்துல உட்கார்ந்து பிறகு பேசுறேன் வால்மீகி ராமாயணத்துல விமானத்துல ஏறி திவ்ய சரீரத்தோட உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்றான் சுக்ரீவன சக்கியம் வாலிய நிகிரகம்னு சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டுனா சுவாமி போய் சுக்ரீவன சக்கியம் பண்ணிட்டு வாலி யவசம் பண்ணினாலாம் மச்சானா किष्किन्धाराज्यमुत्तमम् सुग्रीवाय ददौ रामः कृतदक्षाय कार्यतः சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்டு சுவாமி வாலிய வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தாள்னு சொன்னாள் பக்கத்துல சைன்யத்தை சீதையை சுவாமி தொடப்படாது சில சைன்யங்கள் போனா மழையில ஆம் திண்டி ஜுரங்கரம் வியாதி வந்துவிடும் சைன்யங்கள் போயிடும் சரதுக்கு வந்த பிறகுதான் போகணும்னு விட்டார் ஆனா நீங்க எங்க அரவணையில வந்து உள்ள இருங்கோன்னு கூப்பிட்டான் சுக்ரீவன் பதினான்கு வரை பண்ண மாட்டேன் நான் காட்டுல தான் மலையில தான் இருப்பேன் அவன மலையில குகையில என்னால் மழை சாரல் அடிக்குமே என்னால் அடிச்சா அடிக்கட்டும் என்னால் அப்ப நானும் இங்க இருக்கேன்னா நீ என்ன முக்கியமா இரு நீ பத்னி எல்லாம் விட்டு அபியங்கள் இல்லாம வஸ்திரம் இல்லாமே படுக்கை இல்லாம தலகாணி இல்லாம இருந்தவன் நீ சுகமா போயிரு நான் இருக்கேன் ஆளா இனிய தவிர இன்னொருத்தன் சொல்லுவனோல்ல பகவான தவிர தான் கஷ்டப்படுற போது இன்னொருத்தனை சுகமா இருக்குன்னு சொல்லுவா ஏகாதசி பட்னி இருக்கிறவன் சாப்பிடுறவனை கண்டா என்னமா வருத்தப்படுறான் தெரியுமோ புண்ணியம் போச்சேன்னு வருத்தப்படல சுந்தரானேன்னு வருத்தப்படுறான் அப்படி தோன்றுதுன்னு அது தோணும் தூங்குறவனுக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்திருந்து ரெண்டு பேர் தூங்கினா விழிப்பு பண்ணம்னு தோணும் அவன் எழுந்திருக்கலன்னு வச்சுக்கோங்க கணக்கன் லைட்டை போடுவன் தூங்குற இடம் மண் என்னத்துக்கு தூங்கல் தெரியலையோ உனக்கு விடுறா விடுறாரே தெரியலையோ காளிதாசன் சொன்ன அபியர்த்தமிவஸ்மாதா சுச்சி அசுச்சிமிவ பிரபுத்தைவ சுத்தமம் அப்படி பண்ணுவன் கஷ்டப்படுறவன் தினம் சுகமா இருக்கிறத பார்த்து நம்ம போல அவன் கஷ்டப்பட்டே நினைப்பான் தேள் கொட்டினவன் என்ன ராத்திரி எல்லாரும் தூங்குறேனே நான் உண்டி மட்டும் தேள் கொட்டி கஷ்டப்படுறேனே நான் உண்டி மட்டும் கஷ்டப்படுறேனேன்னா என்ன அர்த்தம் உங்களை எல்லாம் கொத்தாலையேன்னு அர்த்தம் அப்படி நினைப்பான் சுவாமி வந்து எனக்கு இது நான் வந்து இந்த இந்த மழை மழைச்சாரல்லையே இருக்கேன்னு சொல்லி சொன்னாலாம் சுக்ரீவன் போய் நகரத்துல போய் சௌக்கியமா இருந்தால் சுவாமி ருக்மணன் சொன்னால் நான் என்ன பாபம் பண்ணேனோ கஷ்டப்படுறேனே லட்சுமணா எனக்கு கதி மோட்சம் இல்லையான்னு சொன்னாள் கதம் ராஜ்யம் போனா ராஜ்யம் போச்சு அப்பா காலமான காட்டுக்கு வந்தோம் பத்னிய காணும் மேல மேல கஷ்டம் வருது இந்த தெய்வம் இன்ன மேல என்ன பண்ண போறதோ தெய்வம் இன்னும் மேல என்ன பண்ண முடியும் தெரியலையே என்று சுவாமி கண்ணால் ஜலம் விட்டாள் அப்போதுதான் லட்சுமணன் சொன்னாலா அண்ணன் தர்மசீலால் தெய்வத்தை நம்பினவாள் நீங்க கண்ணால் ஜலம் விடலாமான்னு கேட்டாள் நீங்க கண்ணால் ஜலம் விடலாமான்னு கேட்டாள் महाज्ञोऽसि महाभाग समर्थोऽसि जगत्पदे किं प्रागतैवात्यर्थम् पुरुषे இப்படி शोगवात्मनि நீங்க பண்ணலாமான்னு சொல்லி நீங்க வருத்தப்படலாமான்னு சொன்னாள் சுவாமி பார்த்து லட்சுமணன் சொன்னதே லட்சுமணா இப்படி ஒரு பிராதா சொல்ல கூட இருந்தே நான் சோகத்தை விட்டுட்டேன்னா அப்பொழுது ஆகாச மார்க்கமா நாரத சுவாமி எங்க அரங்கினாரா மகர்ஷி வந்தாள் ராமானு கூப்பிட்டாள் சுவாமி பூஜை பண்ணினாள் அம்பாள் ஆராதி தாம்பத்தியம் சேரும் தாம்பத்தியார்த்த உமாம் சத்தின்னு தம்பதிகளுக்குள்ள ஏழாவது புரிய குறவு வந்தது ஏன்னா அம்பாள் ஆராதிச்சா சேர்த்து வச்சு விடுவாள்னு ஒன்பது நாளைக்கு ஜபம் ஹோமம் ஆராதனம் அர்ச்சனம் பண்ணுன்னு சொன்னாள் சுவாமி எப்படி பண்ணணும் சொல்லணும்னா நானே ஆச்சாரியனா இருந்து பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நாரதரே இருந்து மகாமந்திரத்தை சுவாமி அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்க சொல்லி நிச்சயம் அர்ச்சனம் அம்பாளுடைய சரணத்துல அர்ச்சனம் பண்ணினா அம்பாள் வரும்னு விட்டுவிடுவோம் ஓம் சுவாசிஞ்சன ஓம் லலிதா சாஸ்திரநாமம் நாமத்துக்கு நாமம் அம்பாள் அப்படியே இழுத்து இழுத்து உட்காந்துருக்கா லலிதா சாஸ்திரநாமத்துல சுமங்கலிகள்லாம் அம்பாளா சுமங்கலிகளை பூஜை பண்ணினா மணித்வீபில் இருந்து அம்பாள்கிட்ட போய் சேருமா நாளைக்கு மணித்வீப் வர்ணனும் அம்பாளுடைய வர்ணனம் ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம் காயத்ரி மகிமே இதெல்லாம் நாளை தினம் நாளை தினம் பூர்த்தியாக போறது இந்த புராணம் நீங்கள்லாம் கொடுக்குற திரியம் கூட்டி ஹோமத்தில் போய் சேரப்போறது பெரிய மகாயஜம் ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த நாலு நாள் நடக்க போகிறது பெரிய மகாயாகம் புதுக்கோட்டை ராஜாஜி வந்தது பெரிய சிகரம் வச்சா போல முக்கிய வல்லியுத்த நாளான்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு வந்தது நிச்சயம் வந்தா போல எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் அவர்கள் வாக்கால பேசினா உள்ளத்தோட பேசுறவா அப்படிப்பட்ட பெரிய மகாபுருஷால் இன்னைக்கு இங்க வந்து சில நிமிஷங்கள் பேசி சமத்தை பார்க்காம மேல ஏறி சந்தோஷப்பட்டு இங்க நடத்துறவாளுக்கு நன்றி செலுத்தினாலே இல்லையா இது மாதிரி யாரும் நடத்த முடியும் மற்றமையில் இப்படி பொறுத்து வந்து நடத்துற பெருமையை அவளை போலத்த பெரியவாள் வாக்கால சொன்னாத்தான் அவளுக்கு நான் க்ஷேமம் அது ஜெகத்துக்கு க்ஷேமம் என்ன அழகா நடந்திருக்கு என்ன ஒரு நாள் ரெண்டு நாளா அஞ்சு மாசமா ஒரு பொன் கல்யாணம் ஒரு நாளைக்கு பண்ண முடியல தொடர்றது அஞ்சு மாசமா நிச்சய கல்யாணம் இப்படி மகத்துவமா நடக்கிறது நாளை தினம் ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம் மனுஜீவத்தில் இருக்கிற அம்பாளுடைய மகிமையை வர்ணிக்க போறார் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்க போறார் அப்படிப்பட்ட புண்ணியமான தினம் காயத்ரியனுடைய மகிமையெல்லாம் நாளைக்கு சொல்ல போறாள் சுவாசினியர்ச்சன பிரீதாயி நம மங்கிகளை அர்ச்சனம் பண்ணினா அம்பாளுக்கு பரம சந்தோஷமா எல்லாம் அம்பாளா பாவிக்கணும் எனக்கு ஜாக லட்சுமணீர் வாழத்துல இறங்கியிருக்கேன் ஆனந்தா பிக்சர்ஸ் லட்சுமணீர் வாழத்துல வாக்கு லட்ச மஞ்சள் கொடுக்குறா சுமங்கலிகள்லாம் வந்து மஞ்சள் வாங்கிட்டு போறா அம்பாலே வந்துட்டு வந்துட்டு போறா போல இருக்குன்னு சுமங்கலிகள்லாம் அங்க வரா வரவாள்லாம் எங்கிட்ட அனுப்பணும் மஞ்சள் வாங்கிட்டு போகணும்னு அந்த அம்மா பத்மாவும் சொல்றா வரவாளுக்கெல்லாம் மஞ்சள் கொடுக்குறா சுமங்கலிகள் மஞ்சளையும் தாம்பூலத்தையும் பழத்தையும் வாங்கிட்டு போனா பனித்தீவுலேருந்து அம்பாள் ஒன்று வாங்கிட்டு போறா போல இருக்கு என்னமோ ஒரு முறை புஸ்தகத்துல சொல்லி பிள்ளை நீங்களை பார்த்தா அம்பாளா பாருங்கிறா ஓம் சுவாசன்யை நம ஓம் சுவாசன்யக்கன பிரீதாஜி நம ஆபாலமோபரிதாயி நம ஆபாலமோபாலவிதாயி நமங்கிறா சின்ன குழந்தையில இருந்து பசுமேக்கிறவாழ்பதியும் தத்துல அம்பாள தெரியுமா என்ன சுத்தமான மனசு இப்போ இந்த யாதவ குலத்துல பிறந்தவர்களை பாருங்கள் மனம் சுத்தமா இருக்கும் பசுக்களை ரட்சிச்சு ரட்சிச்சு யாதவ குடும்பம் அதே மாதிரி குழந்தைகளுடைய உள்ளம் இதெல்லாம் சுத்தமா இருக்கும் அவளுக்கெல்லாம் தெரியுமா அம்பாள தெரியாம இருக்காதான் பசு முதற்கொண்டு அம்மானு கூப்பிடுறது தொட்டுள்ள படுத்து இருக்கிற பத்து மாச குழந்தை அம்மானு கூப்பிடுறது வேதமும் சொல்லித்து இந்த யாதவாளை பத்தி சொல்ற போது வேதமும் قطيل காட்டுல பசுக்களை வச்சு காப்பாத்தி காப்பாத்தி உலகம் தெரியாது உலகத்தில் உள்ள தோஷங்களே அவர்களாக இருப்பார்களாம் யாதவ குடும்பம் அதனாலதான் இங்கே சாஸ்திரநாமத்திலையும் சவ்வானுல்லஞ்ச சாசனாயை நம இப்படி அர்ச்சனம் அப்படின்னு ஒன்று பூஜை பண்ற போது அஷ்டமி என்ற தினம் ராத்திரி அம்பாள் திவ்ய ரூபத்தோடு கூட സിംഹവാഹനത്തിലെ തരണ്ട് ദർശനം കൊടുത്താളാം അർദ്ധരാത്രിയിലേ प्रतिपूजिता சிம்மாரூடையாய் சிம்ம வாகனத்துல வேறிண்டு தரிசனம் கொடுத்தாளாம் அர்த்தராத்திரியிலே சிம்மாரூடா ददौ तत्र दर्शनम् प्रतिपूजिता राम राम महाबाहो तुष्टात्म्यव्रतेन ते சொன்னாலாம் ராமா ராமான்னு கூப்பிட்டு தாங்கள் பண்ணின விரதத்தினால பூஜையினால நான் சந்தோஷத்தை அடைஞ்சு விட்டேனாலாம் ராம ராம महाबाहो மனசுல நீங்க அம்பாள் ராமனை பார்த்து கேட்டதா அர்த்தம் இல்லை நம்ம இத்தனை பேரையும் பார்த்து கேட்கிறாள் அம்பாள் நம்ம குறையெல்லாம் அம்பாளத்துல சொல்லிக்கணும் அம்பாள் காப்பாற்றுவள் ரட்சிப்பள் அந்த எண்ணத்தோட நீங்க எல்லாம் ரொம்ப உதவி பண்ணிட்டே இருக்கு இந்த கூதி ஹோமத்துக்கு அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களை எல்லாருக்கும் தேசத்துக்கு வந்திருக்கிற கஷ்டங்களும் போகும் தேசமும் க்ஷேமத்தாடையும் பல நாடுகளில் கவலையும் கஷ்டமும் யுத்தமும் பயமும் அந்த பயம் நம்மையும் வந்து அந்த ஷாரல் அடிச்சு இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கும் இந்த ஹோமத்தினாலே அம்பாளுடைய அருள்னாலே நிச்சயம் நாராயணம் மனு வம்சத்துல நாராயணாம்சமாக நீ வந்து அவதரிச்சியாகம் நாராயணாம் ஜகம் ராவணனுடைய வசத்துக்காக உன்னை தேவர்கள்லாம் வேண்டி வந்திருக்கியாகம் ராவணஸ்வமரைரசீஜனம் கிருத்வா பூஜையெல்லாம் பண்ணி அம்பாள் நேரம் வந்து அனுகிரகம் பண்ணி சுவாமி அம்பாளுடைய பிரசாதத்தை பரிபூர்ணமாக அடங்கி சர்வ சைன்யத்தோட ஹூந்தம் பண்ணி லங்கா நகரம் சிவகண்டகனான ராவணனை வதம் பண்ணி விபீஷண சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி திவ்ய புஷ்பம் தேவியோடு லட்சுமணனோடு சுக்ரீவாதிகளோடு அதிகளோட அயோத்தியில வந்து பட்டாபிஷித்தாளாய் பரதந்து கொண்டு அழைத்து பரம மங்களமாய் சுவாமி பட்டாபிஷேகத்தை அடைஞ்சாள்னு இந்த செயல் முடிக்கிறாள் रानुजश्रीपतिश्च प्रगटपरस्य प्रणयितः पुनगामः उदधिजगतोऽसौ सेबन्धम् विधाय अनदमरशत्रुम् महालङ्गीतगीर्तेः स्वामि रावणनमसम्मण्णि உலகம் முக்கராமோ ராமோ ராமைக்கு பிரஜானாமகவன் கதாகா ராமா ராமான்னு தன்னை சொல்லும்படியாக பண்ணி பட்டாபிஷிக்தாளாய் கோதண்டபாணியாய் சீதாராமனாய் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே பிரகாசிக்கிறாள் இந்த சரித்திரத்தை போய் சொல்லி சரிதமுத்தமம் பரமம் பரமம் பதம்னு வைகுண்டத்தை அடைவாள்னு இந்த சரித்திரம் காட்டவாளுக்கும் சொன்னவாளுக்கும் பலன் சொன்னால் அம்பாளுடைய அனுகிரகம் சீதாபதியான ஸ்ரீ ராமானுகிரகம் இத்தனை பக்தாளுக்கும் ஆயுராரோக்கியம் அர்த்தாம்ஷ்ட பௌகாம்ஷ்டையும் அனுசந்திக்கானும் சகல மங்களத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கணும் பகவத் அனுகிரகம் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக உண்டாகணும் அம்பாள் கட்டாட்சம் ஏற்பட்டு சகல க்ஷேமங்களும் உண்டாகணும்னு அம்பாளையும் பிரார்த்திக்கிறேன் நாளை தினம் ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம் மனுஜி வர்ணம் மகிமை உறுதி சரித்திரங்கள் பக்தாள்லாம் வந்து அம்பாளுடைய பிரசாதத்தை அடைய முடியா கேட்டுக்கிறேன் உள்ள போய் பல பாபங்களையும் பல தோஷங்களையும் விலக்கி சகல சௌகாரியங்களையும் கொடுக்கக்கூடிய புராணம் அப்படிப்பட்ட புராணத்துல பல சரித்திரங்கள் இருக்கு ஒன்பது நாள்ல நவாகமா கிரமமாக நமக்கு வழக்கம் கோட்டி ஹோமத்தை உத்தேசித்து மகா தபஸ்வியலான சாந்தானந்த சுவாமிகள் அவர்களுடைய துணையினாலே இந்த தேவி பாகவதம் ரொம்ப நல்ல முறையில் நடந்து இன்றைய தினம் பூர்த்தியாக போகிறது நேற்றைய தினம் சிவன சரித்திரம் ஸ்ரீ ராமச்சரித்திரம் ராமன் கிருஷ்ணன் செய்த அம்பாள் உபாசிச்சான்னு சொல்றார் சிவன மகர்ஷியுடைய மனைவியான சுகன்யை அம்பாளை தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தன் கணவனை அடைஞ்சி ദിവ്യരൂപത്തോടു கூட നല്ല യൗവനത്തോടു கூட அவருக்கு നേത്ര രോഗങ്ങളെല്ലാം വിലകി ക്ഷേമത്താടഞ്ചി എല്ലാ അമ്പാളുടെ അനുഗ്രഹം ഹരിശ്ചന്ദ്രൻ சதாட்சியை உபாசித்த சரித்திரங்கள்லாம் கீழே நடந்தது இந்த பராசக்தி தான் காயத்ரி என்பதை சொல்வதற்காக காயத்ரியினுடைய மகிமை ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு அந்த காயத்ரியினுடைய பெருமையை சொல்றாய் சகிருஜ विनभवम् हरेरे स्वकृपश्च गायत्र्याः साहसम् विनभवम् हरेरे யாத்திரை சொல்றாள் ஒரு ஆவர்த்தி காயத்ரி ஒத்த அன்றைய தினம் பண்ணின பாபம் போயிடுமா ஒரு ஆவர்த்தி ஜபிச்சா இருபத்தி நாலு அக்ஷரம் அது பத்தாவது ஜபிச்சா என்ன பலம்னு சொல்றாள் மேலே தவம் பத்தாவர்த்தி ஒருத்தன் ஸ்ரீநித்தியம் ஜபிச்சானேயானால் இன்றைய தினம் ராத்திரி பகல் ரெண்டு வேளையிலையும் மனித பாபம் போயிடுமாம் தசவாரம் ஜபேனைவ நஸ்யாத்பாபம் நிவானிதம் செய்வ பகம்மாதார்ஜிதம் ஹரது நூறாவத்தி ஒத்தன் காயத்ரியை ஜபிச்சானேனா ஒரு தினம் அந்த மாதத்தில் பண்ணின பாபங்கள்லாம் போயிடுமா முப்பது நாள்ல பண்ண பாபம் போயிடுமாம் சதவாரம் கல்மடம் ஆவர்த்தி யுத்தம் ஜபிச்சானேயான முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அந்த வருஷம் பண்ணின பாபம் மூக்க போயிடுமா அதுக்காக தான் சம்பத்சர பிராயத்திட்டம்னு சொல்லி இந்த ஆவணி அவிட்டம் ஸ்ராவணம் ஆன பிறகு மரத்தி ஜபம் காயத்ரி ஜபம்னு ஆயிரம் ஆவர்த்தி பண்ண சொல்லி பெரியவாள் சொல்றாளே எத்தனையோ பாபங்கள்லாம் அதுல போடுது பாபம்னா சாமானியம் இல்லை எல்லா பாபங்களும் போயிடுறது இதையே இன்னும் ரிஷிகள் சொல்லும் பொழுது முப்பது நாளைக்கு சகசிரகிருத்வஸ்வபிய பகிரேசத்ரிகம் திஜ மகசோ பேனசோ மாசாத் ஸ்வச்சேவாயது விமுச்சியதே அப்படி சொன்னால் யாஜ்யவர்த்தியாதி ரிஷிகள் மனு முதலிய மகான்கள் முப்பது நாளைக்கு ஒருவர் வீட்டுக்கு வெளியில போய் ஒரு கோவில்லையோ ஒரு நதி கரையிலையோ ஒரு குளத்தங்கரையிலையோ பசு கட்டடத்திலேயோ ஒரு பில்லு விருட்சத்தடி அரசமரத்தடி விஷ்ணு சந்நிதி சிவசந்நிதி அங்க போய் ஜபிச்சானே ஆனா முப்பது நாளைக்கு நிச்சயம் ஆயிரம் வீதம் குடும்பத்துல மலமலையா பண்ண பாபம் போயிடும் இருக்கா மகதோ தேனசோ மாசா அகிது விமுச்சதே அப்படி பண்ணி எத்தனையோ பேருக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடுது முப்பது நாளைக்கு ஸ்ரத்தையா பண்ணி ஆனா முப்பது நாளைக்கு பண்ணுவனா ஸ்ரத்தையா பண்ண தோணுமா பத்தாவத்தி பண்றதுக்குள்ள எத்தனை பாடுபடுறது எத்தனை பிரதிபந்தகம் என்ன தசைத்தே ஜப பத்து சத்ருவான் ஜபத்துக்கு சம்பேரித்தனம் கொட்டாவி தூக்கம் ஆகாரம் வேண்டாதவன் வந்து கூப்பிடுறது இப்படிலாம் ஒரு பத்து சத்து சொல்றாள் பாக் விவகாரம் இப்படிலாம் வந்து சேருமா இத்தனையும் ஜபிச்சுக்கிண்டு முப்பது நாளைக்கு ஒருத்தன் போய் முப்பது நாளைக்கு ஜபிச்சு விட்டானே ஆனா ஏதத்ரிகம் திஜா காயத்ரியில மூணு இருக்கு பிரணவம் யாகத்தையும் மூணு இருக்கு இந்த மூன்றையும் சேர்த்து தன் ஜபிச்சு விட்டானே ஆனா மகத்தோ பேனசோ மாச துவச்சேவ அகிது விமுச்சசே பாம்பு சட்ட உரியடா போல உறிஞ்சு போயிடுவான் அனாயாசமா பாப்பங்கள்லாம் போயிடுவான் அத்தனை வருஷத்தி காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கே சொல்றோம் தியானம் பண்றோம் இந்த பரஞ்சோதிஷ தியானம் பண்றோம் எந்த பரஞ்சோதி எந்த பரமாத்மா புத்தியில உட்கார்ந்துட்டு நெல்லத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்வனோ அந்த பிரபு தியானம் பண்றோம் என்னது நல்லது எதாவது கிடைக்குமோ அது மாதிரியான காரியத்துல என்ன போக முடியாது சொல்றாள் இப்படி காயத்ரி ஒருத்தன் ஜபிச்சு வியாபாரம் பண்ணி நஷ்டம் வருமா காயத்ரி ஒருத்தன் ஜபிச்சு ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கஷ்டம் வருமா வரவே வராது அங்க புகுவச்சனம் இருக்கு புரூரல் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் காயத்ரி இல்லாத அப்ராமணாதிகள் ஸ்திரீகள் அவளுக்கு எடுத்து நீ வேண்டுன்னுட்டாள் இப்படி உலகம் மூக்க வேண்ட வேண்டாமா நாம் நம்ம ஊர்ல இருக்கிற குடியானவர்கள் வீட்டு குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு காயத்ரி ஜபிக்க வேண்டாமா அப்படி ஜபிக்க வேண்டிய பொறுப்புள்ள விஜர்கள் காயத்ரியை விட்டுட்டாலேயான பல குடும்பங்களை கெடுத்த பாபம் வந்து சேரும் அதை விடவே கூடாது மகாபாபங்கள்லாம் விலகுமாம் காயத்ரி இந்த காயத்ரி ஜபத்தினுடைய பொறுப்பு ஸ்திரீகளிடத்துலான் இருக்கணும் காயத்ரி ஜபிக்கலாம் காபி குடிக்க கூடாது கொடுக்கக்கூடாது அவா விடலாம் பாபம் வராத வாழ்க்கிறதுனால அவா சாப்பிட்டும் இந்த காய் இந்த ஜலத்தை கொட்டி சஞ்சாவந்தனம் பண்ணாதான் கொடுப்பேன்னு சொல்லலாம் அதனால அவளுக்கு தோஷம் வந்துவிடாது ஏன்னா குடும்பத்தையே காப்பாத்துறது தேசத்தை காப்பாத்துற மந்திரம் அந்த மந்திரத்தை பர்த்தாவை ஜபிக்க சொல்லி பண்ண வேண்டிய பொறுப்பு ஸ்திரீகளுக்கு உண்டு அதனால அவரவர்கள் கைக்கு ஜபம் பண்ணாத பர்த்தாவுக்கு காப்பி வச்சு விடலாம் ஆத்துல அதனால ஸ்திரீகளுக்கு ஒன்றும் பாப்பம் வந்துவிடாது நான் சொன்னதுக்காக அவ கொடுக்காம வச்சு விட மாட்டா சொல்றேன் அவளுக்கு இன்னும் பக்தி இருக்கு உத்தமிகளா இருப்பதுனால கொடுப்பார்கள் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காயத்ரி அவசியம் ஜபிக்க வேண்டும்ங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் அவளுக்கு ஏதோ நான் தப்பு சொல்லி கொடுத்தேன்னோ வந்து அப்படி அர்த்தம் பண்ணிக்கூடாது காயத்ரி ஜபம் முக்கியம் சமஸ்த தோஷங்களும் போயிடும் ஆயிராவர்த்தி ஜபிச்சா அந்த வருஷத்துல பண்ண பாபங்கள்லாம் போயிடுமாம் லக்ஷாஜன்மிருதம் பாபம் ஜன்மஜன் भिक्षो जन्म कृतम् पापम् லட்சணாவர்த்தியுத்தம் காயத்ரி ஜபிச்சுட்டானேயானால் பிறந்தது முதல் இனி சாக போற மட்டும் பண்ண போற பாபங்கள்லாம் போயிடுமாம் லட்சணாவர்த்தி ஜபிச்சுட்டா இந்த ஜென்மாவில பண்ண சமஸ்த பாபம் போயிடுமாம் பத்து லட்சம் மொத்தம் பண்ணினான்னா ஒரு ஜன்மாந்தரத்திலும் போயிடுமாம் தசலட்சோ ஜன்ம ஜன்மோ ஜன்மகிருதம் பாபம் தசலட்சோ ஜன்மஜம் சர்வஜன்மகிருதம் பாபம் சதலட்சாத்வினஷ்யதி சர்வஜன்ம ஜென்மாவில பண்ண பாபம்னு சொன்னோம் ஆரம்பிச்சத்துலேருந்து பண்ணின பாபங்கள்லாம் போயிடுமான் கோட்டி காயத்ரி பண்ணினா நூறு லட்சம் பண்ணினா என்ன அர்த்தம் ஜீவன் முக்தனா ஆயிடுவோம் காயத்ரிக்கு மேல ஆக்கு மேல தெய்வம் இல்லை அகட பரோமந்திரா நமாத்து தெய்வத்தம் பரம் பல குடும்ப மரண தோஷங்கள் இருக்கும் காயத்ரினால திலோகமம் பண்ணுவோம் தீராத நோய்கள் இருக்கும் காயத்ரினாலேயோ யமராஜ மந்திர திலோகமங்கள்லாம் பண்ணி பாபங்கள்லாம் போகும் காயத்ரியை ரொம்ப ஜபிக்கணும் நாம் ஜபிக்கிறதோட நூடாமல் கூட ஜபிக்க சொல்லணும் குழந்தைகளை காலேஜில் படிக்கிறதுக்கு டியூஷன் மிஷன் வச்சு காப்பாத்துறா போல அவன் ஜென்ம ஜென்மாந்திரங்கள் எல்லாம் அதுக்காக காயத்ரி ஜபிக்க சொல்லணும் பல காலத்துல உபநயனம் பண்ணணும் காமம் உள்ள போறதுக்கு முன்னாடி காயத்ரி உள்ள போ உந்து விடணும் அப்பொழுதுதான் அந்த காயத்ரி க்ஷேமத்தை கொடுப்பாள் ரொம்ப வயதான பிறகு காயத்ரி உபதேசம் பண்ணா வெளியில கட்டி விடுவான் இந்த காயத்ரிங்கிற சொல்லியே அர்த்தம் இருக்கு அந்த சப்தத்தை உச்சரிக்கிறவனை ஸ்திரீ காப்பாத்துறாள் தெய் சப்தேன்னு சாத்து திரான்னா காப்பாத்துறாள்னு அர்த்தம் அந்த சப்தத்தை உச்சரிக்கா போறோம் அர்த்தம் தெரியலையே அது இது அர்த்தங்கள்லாம் தெரியுமா சாப்பிட்டா என்ன அதுல என்னென்ன இருக்கு கத்திரிக்காயில வெண்டைக்காயிலேன்னு தெரிஞ்சுட்டா சாப்பிட்றா இப்ப எல்லாரும் வழக்கெண்ணையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா குழந்தை வழக்கெண்ணை குடிக்கிறது அம்மா போற்றால் குடிக்கிறான் க்ஷேமத்தாடையினான் அது மாதிரி காயத்ரி ஜபிச்சா போறோம் அர்த்தம் தெரிஞ்சுட்டா விசேஷம்னா தேவ வித்யே ஒரு சூத்திரம் வியாச சூத்திரத்துல தெரிஞ்சவனுக்கு பலாசிக்கம் உண்டு ஏன் ஒரு அம்மா வயிறத்தோட்ட காதல போட்டுன்றது ஒன்னு ரோட்ல விழுந்துருச்சு இன்னொன்னு சாக்கடையில விழுந்துருச்சு ரோட்ல விழுந்தட்ட ஒரு வைர வியாபாரி எங்கேயோ பார்த்தார் எடுத்துன்னு போயிட்டார் சாக்கடையில விழுந்தட்ட ஆரோத பெருக்கிறவன் எடுத்துன்னு போனார் அவன் அதை கொண்டு போய் ஒரு அஞ்சனா கல் ஒரு பொட்டிக்கு வித்து இவர் இந்த வைர வியாபாரி அதனுடைய பெருமை தெரிஞ்சவர் ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்து ஒரு தோட்டை அதனுடைய பெருமை தெரிஞ்சவருக்கு பலாதிக்கம் பெருமை தெரியாதவனுக்கு சொற்ப பலத்தோடு போயிடுறது அதனால அர்த்தம் தெரிஞ்சுதான் பண்றது அதுக்காக நான் பேசாம இருக்கேன்னு சில பேர் அப்படி சொல்றார் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படி சொல்றது அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்தலாம் யாரையாவது சாதுக்குள்ள ஏமாத்தலாம் தன்னையே ஏமாத்தின்றவனா ஆயிடுவான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அர்த்தம் தெரிஞ்சுதான் பண்ண போறேன்னு அப்போ அர்த்தம் தெரிஞ்சு போய் ஸ்ரத்தே இருந்தா பண்ணாதத்துக்கு பண்ணாம விட்டத்துக்காக எதையாவது சாக்கு சொல்ற தவிர்த்து அது அது சரியா ஆகாது அவசியம் ஜபிக்கணும் லட்சோ ஜன்மகிருதம் பாபம் ஜன்மஜம் சர்வஜன்மகிருதம் பாபம் சதலப்தாதி நஷ்யதே திவ்யோபாசன் விட்டுட்டானேயான அனர்க சர்வகர்மசு அவனை வச்சுட்டு ஒரு காரியமும் நான் பண்ணப்படாது அவனை அவன் உருக்கல்லேங்கிறாள் சந்தியோபாசனத்தை விட்டுவிட்டா அதுக்கு சந்தியோபாசனம்னே உபாஸ்தினே பேரு உபாஸ்தின்னா தியானத்தை தான் காட்டும் உபாசனம்ங்கிற பதம் பகவான ஹிருதயத்துல பாக்கிறதான் காட்டும் அது எந்த தேவத்தையே அம்பாளோ விஷ்ணுவோ சிவனோ முருகனோ கண்ணனோ ராமனோ கணபதியோ சூரியனோ யாராருக்கு எந்த தெய்வத்தினிடத்துல பிரியமோ அந்த தெய்வத்துக்கு அர்த்தமாக அதை வைத்துக் கொள்ளலாம் அது வந்து அதனால ஒன்றும் தவறு வந்துவிடாது எந்த தெய்வத்துக்கும் அது பொருந்து வரும் அப்படிப்பட்ட சந்தியோபாசனத்தை ஒருத்தன் விட்டானே அவன் ஒரு கர்மாவுக்கும் அருகம் இல்லைன்னு அதனாலதான் ரிஷிகள்லாம் ஸ்மிருதியில போய் சொல்ற போது பரமேஸ்வரன் சந்தியோபாசனம் பண்றாள் விஷ்ணு பண்றார் பிரம்மா பண்றார் பிரம்மணோபாசியத்தே சந்தியா விஷ்ணுனா சங்கரேணச்ச கஸ்மான் உபாசையே தேவி ஸ்ரேயஸ்காமோ த்விஜோத்தமா குடியுங்குடுத்தனமா வாழ வாழணும் நினைக்கிறவன் சந்தியாவனத்தை விடுவன என்று சொல்றாள் காளிதாசன் குமார் சம்பவம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கான் முருகனை பத்தி அவனுக்கு ரொம்ப ஸ்கந்தனத்திலையும் பரமேஸ்வரனத்திலையும் ரொம்ப சக்தி சாகுந்தலம் ஒரு டிராமா எழுதி முடிச்சுட்டு கடைசியில ராஜாக்கள் நல்லவர்களா இருக்கணும் எங்க பார்த்தாலும் வேத சொற்கள் காதல விழணும் என்று ஒரு பாதி ஸ்லோகம் சொன்னார் இன்னொரு பாதி ஸ்லோகம் பரமேஸ்வரன் எனக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணணும் நீலகண்டம் வெற்றி நான் என்ன என்ன மறுபடியும் அம்மா வயத்துல பிறக்காம பண்ணணும்னு சொன்னார் இது யாரு கேட்பாள் இப்படி மமாபி கட்சபயது நீலதோ புனர்பலம் பரிகதகத்திராத்மபூ பாதி எனக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணணும் புனர்பவம் மறுபிறப்பு இல்லாமல் பண்ணணும்னு வேண்டினான் காளிதாசன் அப்படிப்பட்ட காளிதாசன் பரமேஸ்வரன் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த வைகோத்தை சொல்றாள் ஹிமாச்சலத்துல போய் கல்யாணம் கல்யாணம் முத முதல்ல பார்வதி ஆத்துக்கு அழிச்சுன்னு வந்தாள் கைலாச மலையில திவ்யமான மஞ்சத்துல அம்பாளோட சேர்ந்து சுவாமி சாயங்காலம் நாலு மணிக்கு ரசமா பேசிட்டு இருந்தாளாம் ரெண்டு சேட்டிகள் விசிறின் இருந்தாலாம் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் இப்படி அஞ்சு அஞ்சரை மணி ஆன உடனே அத்ரிராஜதனயே தபஸ்வினா கூப்பிட்டு சொன்னாலாம் அத்ரிராஜ தனையே நாளாம் பார்வதியை பார்த்து பாவனாம் பூஹிதாஞ்சலிக்கிரியா பிரம்மகூடமபிசந்தியமாதிருதா சுத்தயே விதிவிதோ கிருணந்தியமீயத்ரிராஜதனயே தபசா பவனாம் பூதாஞ்சலிக்கிரியா ஹே பர்வதராஜகுமாரி பரிசு எல்லாம் கைலாசம் அப்படி மானசரஸ்லேருந்து ஜலம் பெருகி வந்து அந்த பரிசுத்தமான ஜலத்தை எடுத்து அர்க்கியப்பிரதானம் பண்ணிவிட்டு உள்ள ஒளிஞ்சு கிடக்கிற பரபிரம்மத்தை காயத்ரிநாத் சிலரால் பார்த்தியான் நாளா பிரம்ம கூடம் சுத்தயே பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு மனசுத்தி வேண்டும் மனசுத்தி காயத்ரினால்தான் ஏற்படும் அந்த ஆத்மசுத்திக்காக காயத்ரி ஜபிச்சு பரம்பொருளை உள்ள தேடுறாள் பாத்தியா அது சொன்னாள் ஆளம்பாள் தன்மோகமந்துமர்கசி பிரஸ்துதாய நியமாயமாகமபி முகூர்த்தம் அனுமந்துமர்கசி பிரஸ்துதாய நியமாயமபி அந்த சந்தியோபாசனம் நானும் போய் பண்ணணும் காயத்ரினால பரம்பொருளை தேடணும் நீ கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுக்கணும் ரசமா பேசிட்டு இருக்கிற போது வந்திருக்கேன் நினைக்காதே சுவாமி வந்திருந்தாள் அப்ப அம்பாள் என்ன பண்ணினா நான் காளிதாசன் பக்கத்துல இருந்த சேட்டியில் விசிட்டு இருக்காள ஸ்திரீகள் திவ்ய ரூபவதிகள் அவளை பார்த்து ஒருக்கி பரிகாசம் பண்ணாளாம் நிர்விபுஜ்ய தசனக்ஷதம் தோ வாசி பர்த்துரவ விஹிரணாபரா தோ வாசி பர்த்துரவ ஹிரணாபரா முதத்த புதுக்கி பரமேஸ்வரன் சொன்ன சொல்லுல தனக்கு அவமதிப்ப காட்டி இப்படி பண்ணாலாம் என்ன அர்த்தம்னா இத பார்த்தா என்ன தோணும் தெரியுமோ மேல இருந்த வாரியா இந்த ஸ்லோகத்தை பார்த்தா இந்த அஷடு ரசமா பேசிட்டு இருக்கிற போது சந்தியாவனத்துக்கு போறது வந்து அம்பாள் சொன்னா போல தோணும் அப்படி அர்த்தம் அல்ல அம்பாள் இருந்தா இந்த நாளைக்கு சந்தியாவனோட புருஷன்லாம் ஏஆர்பி குழியில மூடிவிடுவார் அப்படி அப்படி அர்த்தம் அல்ல இருக்கு பரம்பொருளை முனிவர்கள் நான் தாழாள் நானும் தாட போறேன்னு அதுக்காக அம்பாள் உதத்தை புதுக்கி இவருக்கு மேல ஒரு பரம்பொருள் இருக்கா என்ன ஏமாத்துறாரு ஏமாத்தினா நான் ஏமாந்து போவேனா நாளா பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரனை அல்லவா தியானம் பண்ணணும் அந்த பரமேஸ்வரனை அல்லவா காயத்ரினால திரடுறாள் பெரியோர்கள் உலகம் சந்தியோபாசனம் பண்ணுவதற்காக ஒரு வருஷம் போட எனக்கு தெரியாதான்னு உலகத்தை புதிக்கினாளா அம்பாள் காளிதாசன் என்னாக சொல்லி சந்தியோபாசனத்தை விடாம சொல்லியிருக்கான் சிங்கார ரசம் பேசுற போது புதுசா கல்யாணம் பண்ணி அழிச்சுன்னு வந்த பத்னியை பத்தி பேசுற இடத்துல சந்தியோபாசனத்தை கொண்டு உடனே அனுப்புறேன் இதுலேருந்து காயத்ரி எத்தனை வருஷத்தின்னு தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி விடவே கூடாது அதனாலதான் பல குடும்பங்கள் கெட்டு போயிடுச்சு அவன் வேற எல்லாம் நன்னா இருக்கும் ஜாதகத்தை பார்த்தா ராஜயோகம் இருக்கும் தருத்திரனா இருக்கான் காயத்ரி விட்ட பார்ப்போம் அதுதான் காரணம் காயத்ரி விடவே கூடாது காலையில் நின்றுதான் பண்ணணும் திஷ்டே பூவாம் ஆசீதோத்தராம் சஜோதிஷ்யாஜோதிஷோ தர்சனாத்வாத்யதா சஞ்சோபாசனம் சரியா காயத்ரி பண்ணுங்க மறதி இருக்கா பாருங்க மர மறதி இருக்குங்கிற மர்மம் எல்லாம் சஞ்சாவனத்தை விட்டவன் காயத்ரி ஜபிக்கிறதுல இருக்கிறவனுக்கு கூட மறதி வராது அப்படிப்பட்ட மகாமந்திரம் அது பெருமை தேவி பாகவதத்துல அம்பாளை சொல்ல வேண்ட கிரந்தமோல்லியோ அம்பாளோல்லியோ காயத்ரி அனர்ஹர்வகர்மசூ எதன்னே கர்ம நதஸ்ய பலபவேதி உபாசனத்தோட்டம் விட்டுவிட்டு ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணினாரியான பக்கம் இல்லாம போயிடும் நாள் எதன்னா குருதே கர்ம நதஸ்ய பலபாத்மவேதி நோபதிஷ்டதிய பூர்வம் கர்ம உபநயனத்தினால ஏற்பட்ட பயனை அடைய மாட்டான் சஞ்சோபாசனத்தை விட்டவன் இந்த பூர்வா சந்தியா பச்சிமா சந்தி மாத்தியான்மிகம் இதெல்லாம் ஸ்ரத்தையா பண்ணணும் அது மாத்தியான்மிகத்தாலே ஸ்தூலம் சூக்மம் காரணம் இந்த சரீரங்கள்லாம் சுத்தமா இருக்கு இந்த தூணு ஒரு மந்திரம் சொல்றோமே அது இந்த ஆபோஷ்டாமயோபுவான்னு ஒன்பதா பிரிச்சு புரோட்சணம் சிரஸ்ல நடுப்புற எஸ்யக்ஷயாய ஜிம்மகான்னு பாதத்துல புரோட்சணம் இதை போய் சொல்ற போது ரிஷிகள் சொன்னால் சுத்தத்தை முழுக்க சொல்லிவிட்டு கடைசியில ஒரு தடவை மேல புரோட்சிச்சுன்னா போரும்னா ஒருத்தர் இன்னொரு ரிஷி சொன்னார் மூணா பிரிச்சு மூணு தடவை புரோட்சிச்சுன்னா போரும்னார் ஒருத்தர் ஒன்பதா பிரிச்சு பண்ணிக்கணும்னார் ஒன்பதா பிரிச்சு பண்ற ரீதியில நாம எல்லாம் சந்தியோபாசனத்துல பண்ணிட்டு இருக்கோம் அனு ஒரு புரோட்சணம் அப்புறம் உடனே தான ரெண்டாவது மூன்றாவது நாலாவது இப்படி வந்து புரோட்சணம் இந்த புரோட்சணத்தை ஒன்பது எண்ணத்துக்கு நம்ம பெரியவாள்லாம் அங்கீகரிச்சிருந்தாள்னா என்ன சொன்னால் இது பலம் ரிஷி எல்லாம் சொல்ற போது பாதத்துக்கு பாதம் நூற்றி பிரம்மஹத்தியம் ஆனா பாதத்துக்கு பாதம் பஞ்ச மகாபாபம் போடுதா அதாவது ஒரு ஒரு தடவை புரோட்சணத்துக்கு புரோட்சணம் பிரம்மஹத்தியாதி தோஷம் பாதே பாதே க்ஷிபே துவாரி பிரம்மஹத்தியம் யபோகதி அப்படி போய் ரிஷிகள் சொல்லிவிட்டார் அதனாலதான் பல பல வாராக பிரிவு இருந்தா கூட இந்த ஒன்பது நம்ம பிரிவாள்லாம் கை கொண்டதுக்கு என்ன காரணம்னா மகாபாபம் போடுது இது என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஒன்பது தடவை தான் புரோட்சிக்கணும் விடுவோமே சொல்லி அபோஹிஷ்டா சுப்பிரசுத்தா கவபாதா பவந்தி தே பாதே பாதே க்ஷிபே துவாரி பிரம்மஹத்தியம் வியபோகதி ஆபோஹிஷ்டா சுப்பிரசுத்தா முன்னாள் எல்லாம் நான் பிரவச்சனம் எங்கேயா ஒரு மாசம் அரை மாசம் சொன்னா சஞ்சோபாசனத்தை பத்தி காலையில ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வச்சுக்கிற வழக்கம் உண்டு ஒரு மணி ரெண்டு மணி சொல்றது உண்டு மந்திரார்த்தங்கள்லாம் சொல்றது உண்டு இப்போதுக்கு அவசியம் இல்லை எல்லாரும் ஸ்ரத்தையா பண்றா அதனால சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கலாம் சொல்ற வழக்கம் உண்டு ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணலாம் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நான் பரிகாசமாவோ குத்தலாவோ சொல்றதான்னு நினைச்சுக்கூடாது காயத்ரியை விட்டு பாக்கி எது பிரயோஜனம் இல்லை அது எப்படி சொன்ன விஷயம் அதனால ஏதோ மந்திரம் தெரிஞ்ச மட்டும் மந்திரம் போதும் ஜலனம் குட்டின்னு இருந்தா அப்புறம் அடுத்த ஜலத்திரம் நல்லா தெரிஞ்சுன்னு குட்ட முடியாது வரும் அதுக்கு நான் தெரிஞ்சு உபாசனத்தோட பண்ணுவது அப்புறம் பல ஜென்மா பகுனாம் ஜென்மனா ஜானவான்மாம் பிரபஞ்சது வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா துர்லபான்னு கடைசியில இன்னைக்கோ ஒரு நாளைக்கு விடுதலை உண்டு கரையறி பிள்ளாம் ஆகினால அவசியம் அதை பண்ணணும் இப்படியெல்லாம் மந்திரங்கள்லாம் வந்து மகாபல குடியிலா இருக்கு அர்த்தியம் காயத்ரி ஜபம் தியானம் உபஸ்தானம் இதெல்லாம் எப்படி பலவாறாக பிரிச்சு சொல்லியிருக்காள் இதுக்குள்ள தியானம் தான் ரொம்ப விசேஷம் நவகிரக தர்ப்பணம் கேசவாதி தர்ப்பணம் நம்ம ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல நவகிரக தர்ப்பணம் பண்ணி கேசவாதி தர்ப்பணம் பண்றது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பகவானுக்கு ஏன்னா பகவானுக்கு பண்ணிவிட்டா அங்கான் என்யா தேவதாக பாக்கி தேவதைகள்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு போரும்னு நம்ம சம்பிரதாயத்துல ஆதித்யம் தர்ப்பியாமி சோமன் தர்ப்பியாமி அங்காரகன் தர்ப்பியாமி நவகிரகத்துக்கு பண்ணிவிட்டு கேசவாதி தர்ப்பணம் பண்ற வழக்கம் எல்லாம் ஆறாறு என்னென்ன சம்பிரதாயப்படி பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரி பண்ணணும் இதெல்லாம் ஸ்ரத்தையா பண்ணினா அதனால குடும்பம் அடையும் நம்முடைய ஒரு ஸ்ரத்த குழந்தைகளை காப்பாத்தும் அவன் கொஞ்சம் அவநம்பிக்கை உள்ளவனா இருந்தா கூட பின்னாடி நம்பிக்கை அவனுக்கு ஏறி போயிடும் அதெல்லாம் மனசுக்கு வாய்ந்து விவேகி காலத்துல குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணணும் நூறு குழந்தைகளுக்கு இப்போ புதுசுவாமிகளுடைய ஏற்பாட்டுல உபநயனம் நடக்க போறதா அவன் அப்படி எப்படி ஏழை குழந்தைகள் கொண்டு போய் இங்க பண்ண சொல்லலாம் நல்ல முறையில மந்திரங்கள் நன்னா சொல்லி வைக்க முடியாவா பண்ணுவாள் இது மாதிரி லோகக்ஷேமார்த்தமா அவ பண்ற போது குழந்தைகளை பணக்காரா கூட கொண்டு போய் விட்டு நிறைய பணத்தை கொடுத்து பெரியவா சந்தையில உபநயனம் நடக்கிறதுன்னு கொண்டு போய் உபநயனம் பண்ணலாம் உபநயனத்தை ஒத்தி போடப்படாது அவன் காட்டா என்ன சொல்றான் சீமிக்கு போயிருக்காரு இங்க மச்சனா அவர் வரணும்ங்கிறான் அவர் இருந்து வந்து காயத்ரி வர சொல்லணுமா இவனுக்கு இங்க இருக்கிறவன் சொன்னா போறாதா அவங்கிட்ட வழி வாங்கி ஆகணும் இவனுக்கு இந்த சீவி சனத்தி அதுக்காக சீமைக்கு போயிருக்கார் அவர் வரலங்கிறான் இதெல்லாம் சரியான காரணம் அல்ல அவன் அவர் வரத்துக்கு முன்னாடி பண்றதே நல்லது அப்படித்தான் பண்ணணும் யாவஜீவன பரியந்தம் رزم جامع كرات جاء أتجدون يتمام إبرها إهجسا تبسا உயிருள்ள மட்டும் ஒருவன் திரிகாலம் சஞ்சோபாசனத்தை ஒருத்தன் பண்ணினானே அவன் சூரியனுக்கு ஒப்பானவன் சொல்லிவிட்டார் யாவஜீவன தபஸ்னாலையும் சூரியனுக்கு ஒப்பாக ஆழ்வனாம் விடாம மூன்று காலமும் பண்ணி புண்ணிய புருஷன் காலடி வெச்ச இடம் இருக்கே அந்த வெச்ச மண்ணெல்லாம் பாபத்தை போக்குங்கிறார் பெரியவா நாள்ல எல்லாம் அர்ஜுன்கள் வந்து வீட்டுல ஜுரம் பிரஜையிலே இன்னும் வழி காலம் அஞ்சு மணிக்கு வா ஸ்நானம் பண்ணிட்டு ஆத்துக்கு வரும்போது சொல்லுவாள் இருட்டுல சௌக்கியமா போடும்னு சொல்லிட்டு வருவாள் ஒரே இருட்டு அவன் மூஞ்சி தெரியாது இவா மூஞ்சி தெரியாது அங்க இருந்து இவா ஸ்தோத்திரம் இருந்து வருவாள் கேட்டு அங்க இருந்து கத்துவாள் இவா காலடி வச்சுட்டு கொண்டு போய் விடுவான் மரணா காலம்புற அந்த அஞ்சு மணிக்கு அங்க வந்து அவன் போன்ல போன் மணினி அடிக்காம வந்து நிப்பான் அஞ்சு மணிக்கு அங்க வந்து நிப்பான் தேவலே ஜுரம் தேவலையா போயிடுச்சு இன்னைக்கு தலைக்கு ஜலம் போட போறதுமன் மறுநாளைக்கு இப்படி எல்லாம் பார்த்திருக்கேன் நானே சந்தியம் ஜபம் பண்றவாளுடைய காலடி மண் இருக்கு அந்த மண்ணுனால உலகம் எல்லாம் பரிசுத்தமாயிடுமா தேஜஸ்ரீ சஞ்சோபாசனத்தை சரியா ஒருத்தன் பண்ணினா அவன் ஜீவன் முக்தன் சொல்லிவிட்டாள் അമ്മ ഇന്റെ ശരീരത്തിൽ ഇരുന്നിണ്ടേ ശരീരത്തോടെ ഇരുന്നിണ്ടേ അവൻ മോക്ഷത്തെ അടഞ്ഞവൻ ദുഃഖങ്ങൾ അവനെ ബാധിക്കാതെ സന്തോഷമായിരിക്കുന്നാൾ ജീവൻ கங்காதி புண்ணிய தீர்த்தங்களே மூன்று காலமும் சந்தியோபாசனவன் கைய பண்றவன் கையால தொட்டா பாபிகள் அங்க ஸ்நானம் பண்ணி விட்ட பாபங்கள்லாம் கங்கைக்கு போயிடுமா பவித்ராணி சத்யசம் அவளை கண்ணால பார்த்துட்டா போரும் திருசந்தியம் காய்ச்சி பண்றவாளே பார்த்தா எப்படி கரு கருடனை கண்ட பாம்பு ஓடும் அது மாதிரி வையினத்தேயாதிரோரா தர்ப்பணம் சேட்சையா ஜாதே സന്ധ്യോപാസനത്തോത്വം ചെരിഞ്ച് മുത്തുത്താനെയാണ് അവൻ പണ്ട ശ്രാദ്ധമോ പൂജയോ അർച്ചനത്തെയോ ദേവതകൾ പിതൃക്കൾ ഗ്രഹിക്കരുതില്ല നഗൃഹന്തി സുരാഹ പൂജാം പിതറഹ പിണ്ടതർപ്പണം സ്വേച്ഛയ அவன் தன்னுடைய பிரஜையோட கூட சிலவன் வந்து நூத்தஞ்சு டிகிரி ஜுரமா இருக்கும் சந்தியா காலத்துல மறந்து போயிடும் அது பாதகம் இல்லை ஏதாவது ஆபத்துக்குள்ள விட்டு போயிடும் குத்தம் இல்லை நல்ல வசதியா இருந்தது சந்தியா காலத்துல பண்றது அப்படி பண்ணிட்டு அவன் பண்ற பூஜையோ பிண்ட தர்ப்பணங்களையோ பித்திருக்கள் கிரகிக்க மாட்டானா இதெல்லாம் ரொம்ப அவசர காரியம் அதனால என்ன இதுக்கு விரோதமான காரியமே பண்றது நடந்துட்டு இருக்கு அது குறைச்சு சஞ்சோபாசனத்தை விடவே விடாது அது காலத்துல பண்றது ரொம்ப விசேஷம் அப்படி பண்ண முடியல காலத்துல பாரத யுத்தத்திலே சந்தியா காலத்திலே யுத்தம் பண்ணணும்னா துரியோகனம் சாயந்தரம் மணி ஆறா சந்தியாவந்தனம் பண்ணணுமே என்ன எனக்கு இஷ்டம் இல்லை பண்ண இஷ்டம் இல்லைன்னா நான் வேணும்னு அமாவாசை இன்னைக்கு தான் இறங்கி போட்டு வேணும்னு சொன்னேன் வாதி வைக்கிற வர்றமோ அது மாதிரி சொன்னான் அவன் இப்ப என்ன பண்ணினார் தர்மபுத்திரர்னார் தசைவ மகாராஜ சம்சிதாரணமூர்தனி சந்தியாகதாம்சும் ஆதித்யமுபதஸ்திரே தேர்ல இருந்தபடியே கவச்சங்களை போட்டுண்டே காயத்ரியை ஜபிச்சு சூரியனை தியானம் பண்ணிவிட்டார் தர்மபுத்திரன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சாதேவன்கிறார் வியாசர் பாரதத்திலே சேதசைவ மகாராஜ தம்சிதாக ரணமூர்தனி சந்தியாகதம் சஹசிராம்சம் ஆதித்யம் சூரியனை தியானம் பண்ணிவிட்டாள்னு சொல்றாள் கொஞ்சம் எத்தனை அவசியமா இருந்தா அப்படி பண்ணுவாள் ஆமா தீர்த்தம் கிடைக்கலன்னா மண்ணையாவது அள்ளி போனோம் மணலையாவது எடுத்து அர்க்கிய பிரதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படி எங்க பெரிய தோப்பினார் அப்படி ஒரு உறவு பண்ணாலாம் ராமேஸ்வரம் போறபோது ஒரு கணத்தங்கரையில வந்தது நாசமணி இங்கேயே ஸ்நானம் பண்ணி சந்தியோபாசனம் பண்ணுவோம் நாளா கூட போன ஒரு சிஷியர் இல்ல அண்ணன் ஒரு தீர்த்தம் இருக்குன்னு விட்டா அவன் பேச்ச கேட்டுன்னு போயிட்டா போனா அங்க ஆறு மணிக்கு போனா தீர்த்தம் இல்லை மணல் எடுத்து பிரதானம் பண்ணாலா அதை பார்த்ததும் இந்த கிராமங்கள்லாம் ஆச்சரியப்பட்டுதான் அவன் ஒரே ஜோதிர்மயமா இருப்பாள் இந்த தோப்பனாரும் பெரிய தோப்பனாரும் சேர்ந்து வந்தாலேயானா சூரியனும் சந்திரனும் வரா போல இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணிய புருஷால் அவளுக்காக சூரியன் காத்துக்கிட்டு அவ வாழ்நாள்ல உதயமாய் ஸ்நானம் பண்ணி சந்தியோபாசனம் பண்ணாளுங்கிற நாளே இல்லை அந்த உதயோபஸ்தானம் பண்ணி அப்படி அனுஷ்டானம் பண்ணினவர்கள் அவர்கள் அப்படி மணல் அள்ளி பண்ணினாளா அது மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா இப்போ ஒடி காலம் ஒம்பளந்து உட்காந்துருக்கான் காசு தூங்குறேன் கூப்பிட்டா கோவிச்சுக்கிறேன் காபின்னா வாய புழக்கிறேன் கிருஷ்ணாயில விட்டு உண்ணம்னே வாயில போ சுதர்மத்தை விடவே விடாது அதை எவ்வளவு தூரம் அனுஷ்டிக்க முடியுமோ அது மாதிரி அவரவர்கள் தங்களுடைய தேச காலத்துக்கு தக்கவாறு சுகர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அர்க்கப்பிரதானம் இருக்கே அந்த அர்க்கப்பிரதானத்தை காலத்துல பண்ணிவிட்டா പരമശ്രേയസ് പരമക്ഷേമത്തെ കൊടുക്കും സ്വേച്ഛയാ അനുഷ്ഠാനികം முடிஞ்சா பண்ணு மந்திரங்களை ஜபிக்க முடிஞ்சா ஜபி இத சந்தியோபாசனத்தை விட்டுவிடாதே என்ன சொன்னார் காயத்ரி மட்டும் தன் சரியா ஜபிச்சு விட்டா ஆயிடுவான் காயத்ரி காயத்ரி सकृत्यो भवेद्विजः गायत्री जपमेव च सहस्रहृदयम् पुण्ये सुरैः पूज्यो भवेन्ममे சொல்றாள் ஒருத்தன் சந்தியா காலத்துல அர்க்கிய பிரதானம் பண்ணி மூவாயிரம் காயத்ரி தானேனா தேவர்கள் இவனை வந்து பூஜை பண்ணுவாளா பக்கத்துல இருந்து सन्ध्यार्घ्यदानञ्च गायत्री जपमेव च सहस्रत्रिदयम् कुर्वन्ने सुनैः पूज्यो भवेन्मुने लक्षणैकसंसिद्धे वर्धते ब्राह्मणोत्तमः हरिशङ्करगञ्जोच्च சந்திரஹுதாஜனைः यदक्षरैकसंसिद्धे वर्धते ब्राह्मणोत्तमः हरिशङ्करगञ्जोच्च सूर्याचन्द्रहुदाजनैः காயத்ரி இருபத்தி நாலு அக்ஷரம் சதுர்விம்சத்தி அக்ஷரா காயத்ரின்னு அந்த காயத்ரியில உள்ள ஒரு அக்ஷரம் இவன் ஜபம் காயத்ரி ஜபம் பண்ணத்துல ஒரு அக்ஷரத்தினுடைய புண்ணியம் இருக்கே அந்த புண்ணியம் என்ன பண்ணும் பிரம்மா விஷ்ணு சிவன் சூரியன் சந்திரன் அக்னி இவர்களை இவன் விருத்தான்னா அவ பயப்படவன் இந்த காயத்ரி ஜபிக்கிறவன் ஒரு அக்ஷரத்தினுடைய சித்தியை பண்ணிட்டவன் இருபத்தி நாலு அக்ஷரத்தினுடைய புண்ணியம் அப்புறம் இருக்கட்டும் ஒரு அக்ஷரம் காயத்ரியில உள்ளத்தினால ஏற்பட்ட புண்ணியம் இருக்கேன் प्रातसृदन्ध्याम् स नक्षत्र मध्याह्ने मध्यभास्कर सूर्याम् पश्चिमाम् सन्ध्याम् त्रिस्रसन्ध्या उपासते விடியற் காலம் அஞ்சு மணியிலிருந்து சந்தியா காலம் தான் விடியற் காலம் ஒரு ரெண்டரை நாழிகை ஒரு மணிக்கு ரெண்டரை நாழி தான் ரெண்டரை நாழி மூணு நாள்னு சொல்லியிருக்கா அண்ணாடி கூட பண்ணலாம் நாலே முக்கால்லேருந்து கூட பண்ணலாம் அப்ப நட்சத்திரம் இருக்கும் நட்சத்திரத்தோட கூடின காலத்துல பண்றது ரொம்ப உத்தமமா ஆமா மத்தியானத்துல சூரியன் நேர வரபோது பண்ணணும் சாயங்காலத்துல சூரியன் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிற போது பண்ணணும் மறையிற போது பண்ணணும் இது ரொம்ப உத்தமமா மாதிரி பண்றது பிராத मे मध्य भास्कर पश्चिमाम् सन्ध्याम् तिस्रः விடியற்காலம் சந்தியோபாசனம் பண்றது உத்தமம் நட்சத்திரங்கள்லாம் அஸ்தமனத்தை அடைஞ்சு விடும் அப்படி கழக்கு வெளுத்துட்டு இருக்கும் அப்பொழுது பண்றது மத்தியமம் சூரியன் உதயமான பிறகு சந்தியோபாசனம் பண்றது அதமம் உத்தமா சாஸ்திரம் சந்தியோபாசனம் பண்ணி காயத்ரிய சாஸ்திராவர்த்தி பண்ணி நின்றுண்டும் ஆனா குடும்பத்துல எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கும் இருக்கட்டும் அத்தனையும் போயிடும் ரெண்டு காரையும் சேர்த்து வச்சிருந்து தௌ பாதவுத்து சமூக கிருத்துவா ரெண்டு காரியம் சேர்த்து வச்சிருந்து நல்லா நேரக்க நிற்கணும் லைட்டா நிற்கணும் கையை மேல தூக்கிண்டு வஸ்திரத்துக்குள்ள கையை வச்சிருந்து முகத்தை மறைச்சிருந்து அது மாதிரி ஜபம் பண்ணணும் அதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் ரொம்ப சொல்லியிருக்காரு அப்படி ஜபிப்பதற்கு என்ன காரணம்னு இந்த பிரணவம் இருக்கே ஓங்கார புருஷைவ காயத்ரீ சுந்தரீ மதா தயோ சயோகாலே வஸ்திரமாச்சாத்திய கண்யத்தே காயத்ரிங்கிறவள் திவ்ய ரூபவத்தியான ஸ்திரீ இந்த ஓங்காரம் திவ்ய ரூபவானான பரமாத்மா அவ ரெண்டு பேர்களும் கல்யாணம் போல ஒரு மாலை போட்டு ஊஞ்சலாடுறா போல இந்த சமயம் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வஸ்திரத்துக்குள்ளே வஸ்திரம் ஆச்சாத்திய கண்ணியத்தை வஸ்திரத்துக்குள்ள கையை வச்சுன்னு ஜபிக்கணும்னு இப்படி எல்லாம் ரிஷிகள் பலவிதமான காரணங்கள் சொல்லியிருக்காள் வஸ்திரத்துக்குள்ள கையை வச்சுன்னு முகத்தை அப்படி மேல சூரியனுக்கு நேரம் அப்படி கையை உள்ள வச்சுன்னு அப்படி அப்படி ஜப்பம் பண்ணணும் அது மாதிரி ஜபிச்சா ஆயிரம் ஆவர்த்தி ஜபிச்சு விட்டா அவன் சூரியனுக்கு சமானமா ஆயிடுவன்னு சொல்றாள் முடியல நூத்தி எட்டாவது ஜபிக்கணும் அதுவும் முடியல ஐம்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினெட்டு பத்துக்கு குறையப்படாது ஏன்னா ஆபத்தால் அப்புறம் கூட பத்து காயத்திரி குறையப்படாதுன்னா ரொம்ப ஆபத்தா இருந்தது ஆத்துல ஆறா வயசான கழவாளுக்கு வீழ்த்தம் இருந்தது அப்ப பத்தாவர்த்தி பண்ணு போதும்னார் அதுக்காக நித்தியம் பத்தாவர்த்தி பண்ணா நித்தியம் யாருக்கோ வீழ்த்தம் அர்த்தம் அவன் அப்படி பண்ணக்கூடாது நித்தியம் ஆபத்துன்னு அர்த்தம் அப்படி பண்ணலாமோ ஏதோ ஆபத்து காலத்துல சொன்னத்தை வந்து எல்லா காலத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாமா அப்படி அப்படி உபயோகப்படுத்திக்கூடாது ஆகையினாலே நிறையா தான் பண்ணணும் மகாபாபங்கள்லாம்